திருச்சிற்றம்பலம் நாடு சோழ நாடு காவிரி தென்கரை ஸ்தலம் சிக்கல் திருச்சிற்றம்பலம் வானுலாவும் மதி வந்துலாவும் மதில் மகளிகை தினுலாவும் சோலை மல்கு திகழ்ச்சேக்கலுள் வேணல் வேளை விழி திட்ட வெண்ணை பெருமானடி ஞானமாக நினைவார் வினையாயின நையுமே மடங்கொள்வாளை குதி கொள்ளும் மணமலர் பொய்கை சூழ் திடங்கொள் மாமரையோரவர் மல்கிய சீக்கலுள் விடங்கொள் கண்டத்து வெண் பெருமானடிமேவியே அடைந்தோ வாழுமடியாரவரல்லலரூபரே நிலநெய்தல் நிலவிம் மலரும் சுனை நீடிய சேலுமாலும் கழனி வளமல்கிய சீக்கலுள் வேலவொன் கண்ணியினாளையோர் பாகன் வெண்ணை பிரான் பாலவன் கண்ணன் கழலே தனம் பாவம் பறையுமே கந்தமும் தக்கை தை பூத்து கமழ்ந்து சேரும் போழில் செந்துவன் திசை பாடல் மல்கும் திகழ்ச்சேகலுள் வெந்த வெண்ணீற்றண்ணல் வெண் பின்னை பிரான் வீரையார் கழல் சிந்தை செய்வார் வினையாயின தேய்வது திண்ணமே மங்குல் தங்குமறையோர்கள் மாடத்தயலே மிகு தெங்கு தொங்க பொழிர் செல்வ மல்குந்தி வெங்கண் வெள்ளேருடை வெண் பிரானடிமேவவே தங்குமேன்மை சர தந்திரநாளுந்த கையுமே வண்டிரை துமது விம்மிய மாமலர் பொய்கை சூழ் தெந்திரை கொள்புனல் வந்தொழுகும் வயற்சிக்கலுள் விந்திரை தம்மலராற்றிகள் வெண் உன்னை பெருமானடி கண்டிரை தும்மனமே மதியாய்கதியாகவே முன்னோ மாடம் அதில் மூன்றுடனே எரியாய் விழ തുന്നുവാർ വെങ്കണയൊൻറോ സെലോത്തിയ ജ്യോതിയാൻ ചെന്നലാരും വയർച്ചിക്കൽ വെണ്ണൈ പെരുമാനടി ഉന്നിനീടം മനമേ നിനയായ് വിനയോയവേ தென்றலாகிய தென்னிலங்கை கிரைவன்மலை பன்றினான் முடிபத்தொடு தோள்கள் நெறியவே சென்ற தேவனஞ்சி கல்வெண்ணை பெருமானடி உற்று நீ நினைவாய் வினையாயினவோயவே மாலினோடருமாமரை வல்ல முனிவனும் கோலினார் குறுக சிவன் சேவடி கோலியும் சிலந்தாமரியார் திகழ்ச்சி கல்வெண்ணை பிரான் பாலும் பன்மலர் தூவ பறையும் நம் பாவமே பட்டை நற்றுபராடையினாரொடும் பாங்கிலாம் கட்டமண் கழுக்கள் சொல்லினை கருதாது நீர் சிட்டஞ்சிக் கல்வெண்ணை பெருமான் செழுமாமரை பட்டன் சேவடியே பணிமின் பிணி போகவே கந்தமார் போழிற்காழியுள் ஞான சம்பந்தன் நல் செந்தன் பொழிற்சி கல்வெண்ணை பெருமானடி சந்தமா சொன்ன செந்தமிழ் வல்லவர் வானிடை வெந்த நீரணியும் பெருமானடி மேவரே சுவாமி நவநீதநாதர் அம்பாள் வேநெடுங்கண்ணியம்மை திருச்சிற்றம்பலம்